الرحيم அல்லாஹின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே அல்லாஹுவை பயந்து தப்புவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் வசியத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹா இந்த உலகத்தினுடைய வாழ்வை ஒரு சோதனைக்குரிய வாழ்வாகவே அம்மா ஆக்கி வைத்திருக்கிறார் குரான் மிக தெளிவாக சான்று பார்த்து கொண்டிருக்கிறது உலகத்தில் அல்லா சுத்தானா எங்களை சோதிப்பதற்காக வேண்டியும் எங்களை பரீட்சித்து பார்ப்பதற்காக வேண்டியும் தான் உலகத்தில் ஹயாத்தையும் மௌத்தையும் படைத்திருக்கிறான் வைத்திருக்கிறான் என்ற உண்மைகளை குரானின் வாயிலாக லியபுலுவக்கும் ஐயுக்கும் அசலாமலா அமலா உங்களிலே இருக்கக்கூடியவர்களில் நல்லவைகளை செய்யக்கூடியவர்கள் யார் என்று உங்களை பரீட்சித்து பார்ப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய வாழ்வை எங்களுக்கு தந்திருக்கிறான் இந்த உலகத்தினுடைய இன்பங்களும் இந்த உலகத்துடைய சுவண்டியும் இந்த உலகத்துடைய செல்வமும் இந்த உலகத்துடைய ஞாபகத்துகளும் சோதனையாகத்தான் இருக்கிறது அதே போலத்தான் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் கசப்புகள் மனக்கவலைகள் பயம் பட்டணி பசி மவுத்து என்று சொல்லி எப்படிப்பட்ட கஷ்டங்கள் ஏற்பட ஏற்படுமோ இவைகளையும் அல்லாஹ் ஆனது சோதனைகளாகத்தான் ஆக்கி வைத்திருக்கிறார் فأما الإنسان إذا مبتلاه فأكرمه ونعمه فيقول ربي أكرمن ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான் மனிதன் இதை புரிந்து கொள்ள மாட்டான் மனிதன் இதை விளங்கிக் கொள்ள மாட்டான் நாங்கள் அவனை கொடுத்து சோதித்தால் அவன் சொல்லுகிறான் அக்கிரமணி ரப்பி என்னுடைய அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்னை சங்கைப்படுத்தி விட்டான் என்னை கண்ணியமாக வாழ வைத்திருக்கிறான் அவன் என்னுடன் அன்பு கொண்டிருக்கிறான் என்று சொல்லி மனிதன் அதை அவன் அல்லா என்னை சோதிக்கிறான் என்பதை மறந்து அவன் அல்லாஹ் என்னை இப்படி ஆக்கிவிட்டான் என்று சொல்லி அவன் பெருமைப்பட்டுக் கொள்கிறான் அதே மனிதனை அல்லாஹ் சோதிக்கிறான் ஒரு சிலரை அல்லாஹ் சோதிக்கிறான் எப்படிப்பட்ட சோதனை என்று சொன்னால் நெருக்கடிகள் கஷ்டங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் அவர்களுக்கு வந்துவிட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் என்னுடைய அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விட்டார் என்னுடைய அல்லாஹ் என்னை கஷ்டப்படுத்தி விட்டார் என்னுடைய அல்லாஹ் என்னை நெருக்கடிக்குள்ளே ஆக்கிவிட்டார் அல்லாஹ் சதவீதத்தை சொல்லுகிறான் கல்லா அப்படி அல்ல நீங்க சொல்லுவது போன்றே இந்த உலகத்துடைய ஞானத்துகள் உங்களுக்கு தற்கொலையும் அல்ல இந்த உலகத்துடைய சோதனைகள் உங்களுக்கு வேதனையும் அல்ல இந்த ரெண்டையும் அல்லா வைத்திருக்கிறார் உங்களை பரீட்சித்து பார்ப்பதற்காக வேண்டி உங்களை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி நம்மளே அநேகமானவர்கள் நலவுகள் ஏற்பட்டுவிட்டால் அல்லாஹை மறந்து விடுவார்கள் நலவுகள் ஏற்பட்டுவிட்டால் அல்லாஹை பற்றி பேச மாட்டார்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுது துயரங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டம் ஏற்படும் பொழுது அன்புக்குரிய சகோதரர்களை தெரியாமலே மக்கள் ரெண்டு கூட்டமாக பிரிந்து விடுவார்கள் ஒரு கூட்டம் அல்லாவின் பக்கம் முகத்தை திருப்புவார்கள் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது அம்மாவின் புறத்திலிருந்து தான் எனவே நாங்கள் எங்களுடைய முகத்தை அம்மாவின் பக்கம் தான் திருப்ப வேண்டும் யார் இந்த பிரச்சனையை அனுப்பினானோ அந்த ரப்பளத்தில் தான் இந்த பிரச்சனைக்குரிய தீர்வையும் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய முழு கவனத்தையும் அல்லாவின் பக்கம் திருப்பி விடுவார்கள் இன்னொரு சாரம் இருக்கிறார்கள் பிரச்சனைகளை பார்த்து பேசிக் கொண்டிருப்பார்கள் பிரச்சனையை உருவாக்கி பிரச்சனையை அனுப்பியவனை பற்றி நடந்து விடுவார்கள் பிரச்சனைகளை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லுகிறார் وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ உங்களுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வரும் பல விதத்தில் சோதிப்பேன் வெறுமனை அன்புக்குரிய சகோதரர்களை தெரியாதே வறுமையை கொண்டு மாத்திரமல்ல வியாபார நெருக்கடிகளை கொண்டு மாத்திரமல்ல அல்லா சொல்லுகிறான் பயத்தை கொண்டும் சோதிப்பேன் ஒரு வகையான அச்சம் என்ன நடக்குமோ தெரியாது இப்படி போனால் என்ன ஆகுமோ தெரியாது பயத்தை கொண்டு உங்களை சோதிப்பேன் பசியை கொண்டு சோதிப்பேன் எங்களுடைய வியாபாரம் எங்களுடைய வருத்தகம் எங்களுடைய குடுக்கல் வாங்கல் எங்களுடைய உத்தியோகம் என்னாக போகிறது என்ன நடக்கும் என்று சொல்லி அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு வகையான பசியினுடைய ஒரு வகையான வயிற்று குழைப்பினுடைய வயிற்றுக்கு என்ன ஆகும் என்று சொல்லக்கூடிய பயம் அப்படிப்பட்ட பசியை கொண்டு அல்லா சோதிப்பார் என்று சொல்லி குரானில் அல்லா சுகான சோதனைகளை பட்டியலிட்டுக் கொண்டே போகிறான் சொல்லிவிட்டு சொல்லுகிறார் பொறுமை செய்யக்கூடிய மக்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் பொறுமை செய்யக்கூடிய மக்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் பொறுமையாளர்கள் யாருக்கு சொன்னால் அல்லதீன இதா ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுவிட்டால் கஷ்டம் என்று சொல்லும் பொழுது மௌத்து மாத்திரம் அல்ல நிலைமைகள் கொஞ்சம் மாறுபடுகிறது நிலைமைகளை கண்டு பயப்பட மாட்டோம் நிலைமைகளை கண்டு அஞ்ச மாட்டோம் ஆனால் நிலைமைகள் மாறிக்கொண்டு போகும் பொழுது கூட இந்நாளில் நாங்கள் அல்லாவுக்கு சொந்தமானவர்கள் அவனுடைய நிர்வாகத்தின் கீழ் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவரின் பக்கமாகவே நாங்கள் திரும்பி போகவும் இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்களே பிரச்சனைகள் பல பக்கத்தில் வரலாம் பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துத்தாராக வேண்டும் பயத்தை கொண்டல்லா சோதிப்பான் மக்காவாசிகளை பார்த்து அல்லா குரான் சொல்லுகிறான் لإيلاب قريش إيلابهم رحلة الشطاء والصيف الله سبحانه وتعالى பக்கத்து காவலர்கள் குறைசிகளை பற்றி அல்லா குரானில் பேசும் பொழுது அவர்களுக்கு நாங்கள் இவைகளை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்தோம் இவைகளை எல்லாம் லேசாக்கி கொடுத்தோம் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் அவர்களை நாங்கள் அச்சம் தீர்ந்து வாழ வைத்தோம் அவர்களுக்கு ரெண்டு வகையான பயம் இருக்கவில்லை பயம் இருக்கவும் இல்லை பசி பட்டணை ஏற்பட்டு விடுவே என்று அச்சம் இருக்கவும் இல்லை அந்த ரெண்டை விட்டு அவர்களை நாங்கள் பாதுகாத்து விட்டோம் என்று சொல்லி அம்மா சுமானகுத்தாலா குரானின் நிலைமைகளை பற்றி பேசுகிறார் எனவே தான் உலகாக்கள் சொல்லுகிறார்கள் உலமாக்கி வெளி வைத்திருக்கிறார்கள் நிலைமைகளை கண்டு பயப்படக்கூடியவர்கள் முக்கியங்களாக இருக்க மாட்டார்கள் நிலைமைகளை கண்டு அஞ்சக்கூடியவர்கள் முக்கியங்களாக இருக்க மாட்டார்கள் நீங்கள் ஒரு போதும் நிலைமைகளை கண்டு பயப்படவும் மாட்டார்கள் நிலைமைகளை கண்டு அஞ்ச மாட்டார்கள் நிலைமைகளை கண்டு பயப்பட மாட்டார்கள் அல்லாஹ் குரானில் பல உதாரணங்களை பல சருத்துவங்களை பல சம்பவங்களை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார் நிலைமைகளை கண்டு யாரும் அஞ்சக்கூடாது நிலைமைகளை கண்டு யாரும் பயப்படக்கூடாது ஏன் காரணம் என்று சொன்னால் நிலைமைகளை உருவாக்கக்கூடியவன் அம்மா முன் تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير படைத்தவன் அல்லா தன்னை பற்றி சொல்லுகிறான் தான் எப்படிப்பட்டவன் கேவலத்தை கண்ணியமாகவும் கண்ணியத்தை கேவலமாகவும் இரவை பகலாகவும் பகலை இரவாகவும் நான் மாற்றக்கூடியவன் அல்லாஹும் குரானின் மிக தெளிவாக சொல்லுகிறான் இது என்னுடைய கையில் உள்ளது நிலைமைகளை நான் மாற்ற வரைய செய்வேன் நிலைமைகள் மாறிக்கொண்டே போவோம் சைதனா இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் நெருப்புக்கு முன்னால் நிறுத்தப்பட்டார்கள் அன்பின் பெரியார்களே சகோதரர்களே உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க குரானுடைய சம்பவங்கள் குரானுடைய சரித்திரங்கள் வெறுமனே வெள்ளத்தாலை கருப்பு தாள்களாக மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டதல்ல அல்லா சொல்லுகிறான் இந்த குரான்ல சொல்லப்படக்கூடிய கருத்தரங்கள் சம்பவங்கள் இது திட்டப்பட்ட கதைகள் அல்ல இவைகளை கொண்டு முக்மீன்கள் படிப்பினை பெறுவார்கள் முக்மீன்களுக்கு இதிலே பாடம் இருக்கிறது முக்மீன்களுக்கு இதிலே ஈமானியத்தான பாடத்தை எல்லாம் சொல்லித் தருகிறார் அன்புக்குரிய சகோதரி இப்ராஹிம் அலை நெருப்புக்கு முன்னால் நிறுத்தப்பட்டார்கள் என்ன வந்தது யாரை கண்டு வந்தவில்லை நெருப்பை கண்டு பயப்படவும் இல்லை யாருக்குமே பயப்படாமல் தலையை நிமிர்ந்து சொன்னார்கள் ஹஸ்மி அம்மா எனக்கு அல்லாஹ் போதுமானவன் எனக்கு அல்லாஹ் போதுமானவன் நபியுல்லா இப்ராஹிம் அலஹி சொலாத்து நெருப்புக்கு முன்னால் நிறுத்தப்பட்டார்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலை எப்படிப்பட்ட ஒரு சோகம் எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அன்புக்குரிய சகோதரே அவர்கள் பயப்படவில்லை சொன்னார்கள் என்னுடைய மௌத்தும் எனக்கு வெற்றி என்னுடைய வாழ்வு எனக்கு வெற்றி இன்ன சொலா சொலாத்தி வலுசுக்கி உமகியாய உமமாத்தில் இல்லாஹி வப்பிலாரவி ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னுடைய வாழ்வு மாத்திரமல்ல என்னுடைய மரணமும் அல்லாவுக்காக வேண்டித்தான் நான் வாழ்ந்தால் அல்லாவுக்காக வேண்டி வாழ்வேன் நான் மரணித்தால் அல்லாவுக்காக வேண்டி மரணிப்பேன் எனவே என்னுடைய வாழ்வும் எனக்கு வெற்றி என்னுடைய மௌத்தும் எனக்கு வெற்றி ஹஸ்மி அல்லா எனக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லி தன்னுடைய கவனத்தை அல்லாவின் பக்கம் திருப்பினார்கள் அன்புக்குரிய சகோதரமே பூசாலை ஈஸ்வரா சூத்ராம் அவர்களை பற்றி அல்லாஹ் குரானை சொல்லுகிறார் எப்படிப்பட்ட ஒரு நிலை என்னுடைய இந்த சடவாத உலகத்தினுடைய எந்த சக்தியும் என்னிடத்தில் இல்லை இந்த சதவாத உலகத்தினுடைய இந்த மெட்டீரியல் வேர்ல்டுடைய எந்த சக்தியும் என்னிடத்தில் இல்லை நாங்கள் அரசியல் பலமற்றவர்கள் ஆயுத பலமற்றவர்கள் எங்களிடத்தில் ஆயுதம் இல்லை அன்புக்குரிய சகோதரே நாங்கள் பயங்கரவாதிகள் அல்ல ஆனால் ஒன்றை சொல்லுவோம் இந்த மகிழி என்னுடைய அம்மா எங்களுடன் இருக்குகிறார் எங்களுடைய அல்லா எங்களுடன் இருக்குகிறார் நாங்கள் அவரை பேசுகிறோம் அவருக்கு சிரம் சாய்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரே பெரியார்களே நாங்கள் யாருக்கும் சிரம் சாய்க்கவில்லை சொன்னார்கள் எனக்கு பின்னால் யாரும் இருக்கிறார்கள் சிறை இல்லை எனக்கு முன்னால் எப்படிப்பட்ட ஒரு நதி எப்படிப்பட்ட ஒரு தண்ணீர் இருக்கிறார் ஆனால் அவைகளை கண்டு அஞ்சக்கூடியவன் அல்ல கால என்னுடைய அல்லாஹ் என்னுடன் இருக்கிறார் அல்லது ரசூல் அவர்களுடைய அருமை சகோதரர் அன்பை நண்பர் சகாவி அமுபக்க சுத்தி கருமையம்மாகத்தால் அவர்களும் மக்காவை விட்டுவிட்டு மதீனாவுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் ஈமானியத்தான பாடம் குரான் கலைக்கிறது குரான் சொல்லித் தருகிறது அன்புக்குரிய சகோதரர்களே தெரியாமை அதற்கு இப்ராஹிம் அதற்கு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி அழைத்தவர்களும் அதற்கு அவருக்கு சுத்தி கருமையம்மாகத்தால் ரெண்டு பேரும் தொகைக்குள் இருக்கிறாங்க எதிரிகள் புகையை சுத்திக் கொண்டார்கள் எதிரிகளுடைய பாதனை சத்தங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறது சுகானம்மா எப்படிப்பட்ட ஒரு நிலை எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் எப்படிப்பட்ட ஒரு கைக்குள்ளே பிடிபட்டு விட்டோம் மாற்றப்பட்டு விட்டோம் என்று சொல்லி ஒரு வகையான ஒரு வகையான கதவாத்தம் அன்புக்குரிய சகோதரமே அன்பான பெரியாருமே இந்த கட்டத்தில் யோசித்து பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு பயம் இருந்திருக்கும் எப்படிப்பட்ட ஒரு பயம் இருந்திருக்கும் பயத்தை கொண்டு சோதிப்பார் என்று சொல்றாரே அன்புக்குரிய சோதனை அங்கே யோசித்து பாருங்கள் அந்த குகைக்குள்ள இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மக்காவை விட்டுவிட்டு அந்த செய்தினா அழிவதை எல்லாவும் பாலானவர்களை படுக்கையில் படுக்க விட்டு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக மக்காவை விட்டு வெளியே வந்திருக்கிறார்கள் குகைக்குள்ளே இருக்கிறார்கள் குகையை சுற்றி இருக்கிறார்கள் அந்த ரெண்டு பேரையும் தேடி வந்திருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரத்தை பெரியார்களே அந்த சந்தர்ப்பத்தில் அம்மா குரான் என்ன சொல்லுகிறார் என்ன குரானுடைய ஆயத்தை சொல்லுகிறான் அதற்கு பற்றி சொன்னார்கள் பயப்பட வேண்டாம் எங்களுடைய அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறான் எங்களுடைய அம்மா எங்களுடன் இருக்கிறார் சொல்லவில்லை பயப்பட வேண்டாம் என்று சொல்லவில்லை பயப்பட வேண்டாம் என்று சொல்லவில்லை கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார்கள் அவர்கள் பயப்படவில்லை ஏன் நிலைமைகளை கண்டு பயப்பட மாட்டார்கள் நிலைமைகளை கண்டு அஞ்ச மாட்டார்கள் என்று சொல்லவில்லை கவலைப்படாதே அம்பக்கரே சுத்தியத்தை அவர்களே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அல்லாஹ் எங்களுடன் இருக்குகிறார் எனவே அன்புக்குரிய சகோதரி அன்றாட பெரியாத்தை நிலைமைகள் எப்படியும் மாறலாம் ஒன்றை ஞாபகம் கொள்ளுங்கள் பொருளாதாரம் எங்களுடைய எக்கானமி எங்களுடைய பொருளாதாரம் எங்களுடைய கையில இல்ல அல்லாஹுடைய கையில் இருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான் நாடியவர்களை பணக்காரனாக்குவேன் நாடியவர்களை ஏழையாக்குவேன் வந்திருக்கிறது ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தாலா அதற்கு மூசாவை சலாக்களோடு கேட்கிறார் உறவாக்க மூசாவை உங்களுக்கு தெரியுமா நான் எதற்காக வேண்டி ஏன் எதற்காக வேண்டி இந்த மலையர்களுக்கு காரணத்துக்கு சாப்பாடு கொடுக்குகிறேன் அம்மா உலகத்தில் ஒவ்வொன்றையும் ஒரு தேவைக்கு படைத்திருக்கிறான் ஒரு பிரயோசனத்துக்கு படைத்திருக்கிறான் உலகத்தில் எதையுமே அம்மா வீணாக படைக்கவில்லை அம்மா ஒவ்வொன்றையும் எதுவாக இருந்தாலும் எறும்பாக இருக்கலாம் நுழப்பாக இருக்கலாம் அது டெங்கு நிலப்பாக இருக்கலாம் அம்மா ஒரு தேவைக்கு ஒரு பிரயோஜனத்துக்காக இருக்கிறதை படைத்திருக்கிறான் அம்மா கேட்கிறான் மூசாவை பார்த்து உங்களுக்கு தெரியுமா பைத்திய காரணத்துக்கு நான் எதுக்காக வேண்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி அம்மா அப்படிப்பட்ட நோய்களை விட்டு மனிதரையும் பாதுகாப்பான ஆவியத்தான் ஆரோக்கியமான வாழ்வை செய்வாக்குவாரா நான் எதற்காக வேண்டி விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி அல்லாவோட அல்லா கேட்கிறான் அது மூசாலை மூசாலை மூசாலை சொன்னார்கள் எனக்கு தெரியாது எனக்கு தான் தெரியும் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தாலா அதற்கு மூசாவை பார்த்து சொல்லுகிறான் لكي يعلم الآخر أن الرزق ليس باختياره سبحان الله அல்லாஹ் சொல்லுகிறான் எதற்கு தெரியுமா காரணத்துக்கு சாப்பாடு கொடுக்கிறேன் அவரும் மூணு நேரம் சாப்பிடுகிறார் அவரும் மாற்ற சாட்டமாக இருக்கிறார் அவருடைய சாப்பாட்டை அவர் தேடிக் கொள்கிறார் குறைஞ்சபட்சம் ஜாதேஜில போய் சரி அங்கே இந்த சாப்பாடு இருக்கிறது என்று சொல்லி அந்த பழைய உணவை எடுத்து அவர் உண்ணுகிறார் அன்புக்குரிய சகோதரி அந்த அளவுக்காவது அறிவை நான் அவருக்கு கொடுத்திருக்கிறேன் அவருடைய வயிற்று குழைப்பை அவர் பாதுகாத்துக் கொள்கிறார் எதற்கு தெரியுமா சாப்பாடு அவருக்கு கொடுக்கிறேன் புத்திசாலிகள் அறிவாளிகள் புத்திஜீவிகள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியது எங்களுடைய கெட்டித்தனத்தினால் கிடைக்கக்கூடியதல்ல அல்லாவுடைய ஏற்பாட்டின் பேரில் கிடைக்கக்கூடியது அல்லாவுடைய ஏற்பாட்டின் பேரில் கிடைக்கக்கூடியது நாங்கள் பெரிய கீழாக்களையும் தந்திரங்களையும் ஹிக்மத்தையும் பாவித்து பாவித்து எங்களுக்கு பணக்காரராக முடியாது எங்களுக்கு செல்வந்தராக முடியாது அல்லா சொல்லுகிறான் நாடியவர்களை பணக்காரனாக்குவேன் நாடியவர்களை ஏழையாக்குவேன் அது என்னுடைய கையில் உள்ள ஒரு விஷயம் என்பதை அல்லாஹ் கண்வசம் வைத்துக் கொண்டிருக்கிறான் எனவே அன்புக்குரிய சகோதரி நிலைமைகளை கண்டு பயப்பட மாட்டோம் நிலைமைகளை கண்டு அஞ்ச மாட்டோம் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாவின் பக்கமாக முகத்தை வைத்திருப்போம் இந்த சந்தர்ப்பத்தில் மிக முக்கியமாக ரெண்டு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒன்று அன்புக்குரிய சகோதரத்தை சொல்லமாக அடைவு சொல்லம் மக்கத்து காவல்களுக்கு மத்தியில் நெடியாக வந்தார் ஆனால் சொல்லமாக அழைவு சொல்லம் யாரையும் கொலை செய்ய மறைத்த யாருக்கும் பதுவா செய்ய வரவும் இல்லை சொல்லமாக சொல்லம் தந்த வாழ்க்கையில் யாருக்கும் பதுவா செய்யவில்லை கண்ட வாழ்க்கையில் சொல்லலால் சொல்லம் யாரையும் சபிக்கவும் இல்லை கண்ட கையால ஒரே ஒரு நபரை தான் சொல்லல்லா சொல்லம் ஒரு எதிரி தன்னை பார்க்க வரும் பொழுது அவரை பாதுகாப்புக்காக வேண்டி தன்னை பார்க்க வரக்கூடிய ஒருவரை பார்க்கலாம் என்று சொல்லக்கூடியதை சொல்லி காட்டுவதற்காக வேண்டி சொல்லல்லா சொல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருவருக்கு ஒரு அம்பை தான் இவைகள் அனைத்தும் எங்களுக்கு தெரியும் ஆனால் வரக்கூடிய சோதனை எங்களுடைய உள்ளத்தில் வரவேண்டிய உண்டு என்று தெரியுமா நாங்கள் அதற்கு உள்ளத்தை என்று சொல்லி நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் அதற்கு உள்ளத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஈமானியத்தான மற்ற சமூகத்தை பற்றி மாற்று மகத்தவர்களை பற்றி இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களை பற்றி எப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருந்துச்சதோ அந்த உணர்வு எங்களுடைய உங்களுடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும் இஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக பேசக்கூடிய யாரையும் நாங்கள் திட்ட மாட்டோம் நாங்கள் வலுவா செய்ய மாட்டோம் நாங்கள் சவிக்க மாட்டோம் அவர்களுக்கு எதிராக நாங்கள் இருக்க வேண்ட மாட்டோம் ஆனால் நாங்கள் நிச்சயமாக அவர்களுக்கும் கேட்பதே யாமா இவர்களுக்கும் நேரான வழியை காட்டி கொடுத்துடுவார்கள் இவர்களையும் ஒன்னை சிறப்பாயக்கூடிய ஒன்னை ஒருவராக ஏற்றெடுக்கக்கூடிய மக்களாக மாற்றிடுவாயாக என்பது தான் எங்களுடைய கவலையாக இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும் நாங்கள் சமைக்கக்கூடியவர்கள் அல்ல நாங்கள் வலுவா செய்யக்கூடியவர்கள் அல்ல எங்க எங்களுக்கும் தெரியும் புகாரி சரிவில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு பிரபல்யமான ஹதீஸ் அந்த சூழ்நிலை செல்லம்மா சொல்லம் விட்டு போய் வந்து கொண்டிருக்கிறார் தாயினுடைய சம்பவம் தன்னுடைய மனைவி விவாத்தாகிவிட்டார்கள் தன்னுடைய அறவை காத்தார் அபோத்தாரிவு விவாத்தாகிவிட்டார்கள் யாரும் இல்ல தன்னை பாதுகாப்பதற்கு மக்காவில் உள்ள மக்களின் மீது சொல்லல்லாக சில அதாவது அவர்களுக்கு ஒரு வகையான விட்டார்கள் தாய்வுக்கு போனார்கள் தாய்வில் மக்கள் நடந்து கொண்ட விதம் ரொம்ப மோசமானது எங்க எல்லாருக்கும் தெரியும் சொல்லக்கூடிய மேலிருந்து ரத்தங்கள் கொட்டா ரத்த துளிகள் கட்டிக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் அனுப்புகிறார் நான் புகாரத்துக்குள்ளாக தன்னுடைய சகைகள் புகாரில செய்கிறார்கள் இதுல வந்து கேட்கிறாங்க நீங்கள் அனுமதி கொடுத்தால் இந்த தாய்மொழிய மக்களை ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் நசுக்கி விடுவோம் அன்புக்குரிய சகோதரர்களே ரத்தம் சிந்தியதற்கு பிறகும் பேச்சுக்கள் ஏச்சுக்கள் கேட்டதற்கு பிறகும் குறிப்பாக தாய்வுக்கு தாய்மொழிய மக்கள் நடந்து கொண்ட முறை ஆக மோசமான முறை ஆக மோசமான முறை அரபியர்கள் அப்படி நடக்கக்கூடியவர்கள் அல்ல ஆனாலும் கூட இஸ்லாத்துக்கு எதிராக அவர்கள் செய்த சவி வரலாறு அழிக்க முடியாத சரி ஆனாலும் கூட அல்லா கேட்கிறான் கேட்கிறாங்க அல்லா சொல்லுகிறார் நீங்கள் சொல்லுவதை செய்யும்படியாக மலக்கு மலைகளுக்கு சொந்தமான அந்த அம்மா இருக்கிறார் சொல்லுங்கள் சேர்த்து விடவா என்ன சொன்னார்கள் சொல்லல்லா சொல்ல என்ன சொன்னார்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் அன்புக்குரிய சகோதரே நாம் முகாரத்தை சொல்றாங்க மன உறுதியுடன் மன உறுதியுடன் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார்கள் தன்னுடைய ஸ்டேட்மெண்டை கொடுத்தார்கள் இந்த மக்கள் தான் எனக்கு துரோகம் செய்தார்கள் என்னை நோவினைப்படுத்தினார்கள் இவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்காவிட்டாலும் இவர்கள் முஸ்லீம்களாக மாறாவிட்டாலும் இவர்கள் அல்லாஹுவை வளர்ந்தாவிட்டாலும் எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது எனக்கு ஒரு மேலெண்ணம் இருக்கிறது எனக்கு ஒரு அவா இருக்கிறது இவர்களுடைய சந்ததியில் பிறக்கக்கூடியவர்கள் அல்லாஹை வணங்குவார்கள் அல்லாஹுடைய ஒருமைப்பாட்டை பற்றி பேசுவார்கள் பல் யாரையும் நிறைவேற்றாமல் வணங்கக்கூடிய ஒரு சந்ததியை ஒரு ஜெனரேஷனை ஒரு பரம்பரையை அல்லாஹ் இந்த மக்களுடைய பரம்பரையை உருவாக்குவார் எனவே இவர்களை அழித்துவிட வேண்டாம் என்று சொல்லி சல்லாஹ் செல்லம் அந்த மக்களுக்கும் கருணை காட்டினார்கள் ஹதீசுடைய கிதாபுகளை பற்றி பார்க்கும்போது ஏராளமாக இருக்கிறது சுகையினுடைய அன்பு மக்கத்து காதல்களுடைய ஹசீப் மக்கத்து காதலுடைய ஹசீப் அல்லா அவருக்கு கொடுத்திருந்த வார்த்தை அவருடைய வார்த்தைகள் ரொம்ப வாழவிட கூர்மையானது ஹசீப் பேசுவார் மக்களுடைய மனதை மாற்றுவார் மக்களுக்கு பொய்யான தகவலை பரப்புவார் இன்றைக்கு என்ன நடக்கிறோம் இன்றைக்கு என்ன பேசுகிறார்களோ இதை கூட அமர் செய்தார் கிதாபுகளை பரப்பி பாருங்கள் இமான்கள் வைத்திருக்கிறார்கள் அனைத்துக்கும் உதாரணங்களை செய்தார்கள் இந்த சுகையிலிடம் மக்கள் இருந்து கொண்டு இஸ்லாத்துக்கு எதிராக பேசுகிறார் நபிக்கு எதிராக பேசுகிறார் அவருக்கு அல்லா கொடுத்திருந்த நாவன்மை வாழை விட கூர்மையான நாவன்மை மக்கள் அப்படியே மாறிவிடுவார்கள் இப்படிப்பட்ட சுகையிலிடம் எந்த வசனத்தால் முடியுமா பதில் யுத்தத்தில் சிறை கைதியாக பிடிபட்டு எழுபது பேர்களுடன் சேர்ந்து அவர்களையும் கொண்டு வந்து கட்டி வைத்திருக்கிறார் எங்க தெரியுமா மக்காவில் மதீனாவுல என்ன செய்வது என்று சொல்லி அங்கே அபிப்பிராயங்கள் பேசுவதற்கு முன்னால் அதற்கு மறுபடியும் ஆவேசப்பட்டார்கள் ஆச்சரப்பட்டார்கள் சொன்னாங்க போய் நடிய பார்த்து யார சூழல்லா அல்லாஹுடைய ரசூலே நான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் கேட்கிறேன் அனுமதி கேட்கிறேன் எனக்கு அனுமதி கொடுங்கள் இந்த சுகையில அம்பருடைய பல்லெல்லாம் கலட்டி விடுகிறேன் அப்படி கலட்டி விட்டா இருக்க பிறகு அத்தாலா எப்பவும் அனைத்து ஹசைவல்லாதையோ இன்றைக்கு நாளைக்கு பிறகு அவர் உங்களுக்கு எதிராக பேச மாட்டார் எனக்கு அனுமதி கொடுங்களேன் இந்த இந்த பல்லெல்லாம் கலட்டி விடுறேன் இவர் இருக்கட்டும் பேசலாம இவருடைய கொச்ச நாட்கள் பேசுவாரு எப்ப பார்த்தாலும் எதிராக எப்ப பார்த்தாலும் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசிக் கொண்டு வந்திருக்கிறாரே இவருக்கு நாங்கள் செய்வோம் இவருடைய பல்ல கலத்துவோம் அப்ப சொல்லம் அந்த உமரை பார்த்து சொன்னாங்க அல்லாஹ் எனக்கு கட்டளை பிறப்பிக்க இல்லை அல்லாஹ் என்னை தடுத்திருக்கிறார் நான் யாருக்கும் சித்திரவதை செய்ய மாட்டேன் நான் யாரையாவது சித்திரவதை செய்தால் அல்லாஹ் எனக்கு என்னையும் சித்திரவதை செய்து விடுவார் வரவுக்கும் நபியன் நான் நபியாக இருந்தாலும் என்று சொல்லி சொன்னதுக்கு பிறகு அதுல சும்பாகி தான் சொல்லம் உமரை கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க உமரே தெரியாம பேசுறாரே ஒரு நாள் வரும் ஞாபகத்தில் வச்சுக்கோ இவர் இஸ்லாத்தை பற்றி பேசுவார் உமரே இவர் சரியான பேசுறாரு ஒரு நாள் வரும் இவர் இஸ்லாத்தை பற்றி இந்த வார்த்தையை திருத்தி கண்டாங்க இந்த வார்த்தையை திருத்தி கண்டாங்க இமாமுடைய அல்லாஹ் அது விதாயா வந்து எழுதுறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே எழுதுறாங்க இதை நாங்க கண்ணால கண்டோம் என்று சொல்லி சகாபாக்க சொல்றாங்க அதுல சூழ்நாடைய பாட்டுக்கு பிறகு மக்கள் மோசத்தாகி போய் கொண்டிருக்கிறாங்க இஸ்லாத்தை மதம் மாறுறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் இந்த சுகையிலும் இஸ்லாத்துக்குள்ள வந்திருந்தாரு அவர் மதீனா மக்கா முக்கரமாவுடைய மின்பர்ல இருந்து கொண்டு மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார் அன்புக்குரிய சுகோதத்தை நாங்கள் யாரையும் மதுவா செய்ய மாட்டோம் கேட்கிறோம் அவர்களுடைய திறமைகளை அல்லா இஸ்லாத்துக்குள்ளே வெளிப்படுத்த வேண்டும் இஸ்லாமியர்களாக மாற வேண்டும் அவருக்கு எங்களுடைய அகலாம் எங்களுடைய பொறுமை எங்களுடைய பண்பாடு எங்களுடைய நடத்தைகள் இஸ்லாத்தை விளங்க வைக்க வேண்டும் அதுல ஒன்று தான் ஹாலியின் ஒளிகிறது அல்லாஹ் தான் அல்லாஹுடைய வாழ் செய்வா அல்லாஹுடைய வாழ் நாங்க யோசிப்ப அன்புக்குரிய சகோதரே எப்ப இஸ்லாத்துக்குள்ள வந்தாரு எத்தனை வருஷம் சகாதியாக இருந்தாரு எத்தனை வருஷம் கரிமா சொன்னாரு ஒரு யுத்தத்தில காதிலாக இருந்தார் அந்த யுத்தத்தில காதலாக இருந்தார் குதேவியாவுடைய உடன்படிக்கையில காதலாக இருந்தார் அவர் வந்திருக்கிறார் எதிரிகளுடைய பக்கத்தில் தான் கையில வாரத்து வந்திருக்கிறார் முஸ்லீம்களை கொள்ள வேண்டும் முஸ்லீம்களை கொள்ள வேண்டும் முஸ்லீம்களை இல்லாமலாக்க வேண்டும் என்று சொல்லி பிரதிலையும் அந்தத்திலையும் குதேவியாவிலையும் அந்த ஹாஜி ஒரே திரவியமாக அவர்களுடைய திறமையை பார்க்கிறாங்க அவருடைய தைரியத்தை பார்க்கிறாங்க சொல்லமா சொல்லுவாங்க சொல்லமா சொல்லம் ஹாரிதின் வலியினுடைய நானா வலியில் என்பவர் இஸ்லாத்துக்குள்ள வந்திருந்தார் வந்தார் அவரை கூப்பிட்டு சொன்னாங்க எனக்கு சரியான ஆச்சரியமாக இருக்கிறது போன்ற தம்பி காலிதுக்கு இந்த தீடினம் விளங்கு இவர் காட்டுக்குள்ள வரமாட்டாரா இவர் கரிமா சொல்ல மாட்டாரா எதிரியாக இருக்கிறாங்க யுத்தம் செய்து கொண்டிருக்கிறாங்க எதிர பக்கத்தில் இருக்கிறாங்க சொல்லலாசனம் கேட்கிறாங்க இஸ்லாம் مثل خارج جهل الاسلام ولو كان ولو كان جعل نكايته وحده المسلمين سبحان الله சொல்றாங்க சல்லா சொல்லம் அவர் இன்றைக்கு இஸ்லாத்துக்குள்ள வந்தால் அந்த குபுர்கள்ல அந்த காவிர்கள்ல அவருக்கு என்ன இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே இடத்தை நான் அவருக்கு இங்க கொடுக்கின்றாங்க அன்புக்குரிய சகோதரத்தை அன்பாரத்திரியாத்தை இந்த மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களை அப்படிப்பட்ட உணர்வை கொண்டுதான் நாங்கள் பார்க்க வேண்டும் இவர்கள் முஸ்லீம்களாக மாட்டார்களா இவர்கள் இஸ்லாத்தை பற்றி பேச மாட்டார்களா இவர்கள் இஸ்லாத்தை பற்றி எழுத மாட்டார்களா இவர்கள் இஸ்லாத்தை விலகிக் கொண்டா எங்களை விடவும் வேகமாக எங்களை விடவும் வேகமாக இஸ்லாத்தை பற்றி பேசுவார்களே என்று சொல்லக்கூடிய ஒரு கவலை என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை எங்களுக்கு பிறக்க வேண்டும் நாங்கள் மதுவா செய்யக்கூடிய மக்கள் அல்ல இது முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு கஷ்டமான ஒரு நெருக்கடியான ஒரு இன்னலான ஒரு சூழல் வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தர் முயற்சிக்கணும் இந்த பிரச்சனையை பற்றி பேசுவதல்ல இந்த பிரச்சனையை பற்றி கலைப்பதல்ல அதுல வரக்கூடிய இமெயில் செய்யும் எஸ் எம் எஸ் செய்யும் ஃபார்வர்ட் பண்றதல்ல எங்களை வேலை என்ன தெரியுமா குரான் மிக தெளிவாக சொல்லுது உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க குரான் சொல்லக்கூடிய உண்மைத்தான் நீங்க ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில அந்த பாவங்களுக்கு செய்து கொடுக்குறான்னு சொல்லுது நான் உள்ளத்துல கையெழுத்து கேட்டு பார்ப்போம் ஒரு மூணு மாத காலம் இந்த நாட்டில் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறேன் நாங்கள் எல்லாரும் பேசுகிறோம் எத்துணை பேருக்கு அல்லா நசீபாக்கினால் அந்த பாவத்தை நினைச்சு நான் இந்த பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறேன் இந்த பாவத்தால தான் இந்த இந்த விஷயம் நடந்திருக்கிறது என்று சொல்லி அல்லாவிடத்துல மன்னிப்பு கேட்கக்கூடிய பழக்கம் யாருக்கு கிடைச்சிருக்கு நபிமார்களுடைய தாவத் நபிமார்களுடைய அழைப்பு உம்மத்துக்கு முன்னாலே தெரிந்தோ சொல்றாங்க குரான் சொல்லுது சௌஹீதுக்கு பிறகு ஏகத்துவத்துக்கு பிறகு கலிமா ஷஹாதாவுக்கு பிறகு இரண்டாவது உள்ள அவன் இஸ்தபால் செய்திருப்பான் இஸ்தபால் செய்வது ஆதவரை சொன்னால் இந்த பூமிக்கு மேல செஞ்ச முதலாவது இவாதத்து தொழுகை அல்ல முதலாவது இவாதத்து தாவத் அல்ல முதலாவது இவாதத்து நோம்பல்ல முதலாவது இவாதத்து ஹஜ் அல்ல பத்தலப்பா ஆதமனு ரொப்பி கலிமா பப்பாவ அலை இப்ராஹிம் அலை இந்த பூமிக்கு மேல செஞ்ச முதலாவது இவாதத்து தான் தான் தௌபா பாவமன்னிப்பு فقلت استغفروا ربكم انه كان غفارا நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உம்மத்துக்கு முன்னால வந்து சொன்னதே நீங்க இஸ்திக்பார் செய்யுங்கோ பாவமன்னிப்பு தேடுங்கோ ரப்பிடத்துல கையெழுத்துங்கோ அன்புக்குரிய சகோதரே உள்ளத்தில் ஒவ்வொருத்தரும் கையை வச்சு கேட்டு பாருங்க பார்ப்போம் எந்த வாழ்க்கையில எத்தனை பாவங்கள் இருக்கிறது எத்தனை பாவங்கள் இருக்கிறது எத்தனை ஹராமான பெண்கள் எனக்கு உறவு இருக்கிறது என் வியாபாரத்தில் ஹலால் இருக்கிறதா என் குடும்ப வாழ்க்கையில ஹலால் இருக்கிறதா எனக்கு தொழுகைகளை சரியாக சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறா சுகவுடைய ஜமாத் இன்றைக்கு நான் தொழுதேனா அன்புக்குரிய சோதனை நாங்கள் ஒவ்வொருத்தரும் ரப்பிடத்தில் சௌபா செய்ய வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அல்லா சொல்லுகிறான் குரான்ல وَمَا كَانَ اللَّهُ لِيُعَذِّبَهُمْ وَأَنْتَ فِيهِمْ وَمَا كَانَ اللَّهُ مُعَذِّبَهُمْ وَهُمْ يَسْتَغْفِرُونَ எந்த கூட்டம் எந்த சமூகம் இஸ்திக்பார் செய்யுமோ பாவ மன்னிப்பு தேடுவோம் பிரபலத்துல அந்த கூட்டத்தை நான் அழிக்க மாட்டேன் அந்த மாற்றம் நாங்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் நாங்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட முறையில கூட்டால் அல்ல தனிப்பட்ட முறையில உட்காருந்தோ நான் என்ன பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறேன் உலகத்தில் நாங்கள் யாருக்கும் அநியாயம் செய்யல அவர்கள் அவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருப்பார்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அன்றாட பெரியார்களே உள்ளத்தில் கைய வச்சு ரொப்பி பக்கமாக திரும்பி நாம் ஒவ்வொருத்தரும் இந்த சபையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு சிறார்களும் ஒவ்வொரு பெரியார்களும் நினைச்சு ரப்பளத்தில் இஸ்திஃபார் மன்னிப்பு கேட்டால் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கஷ்டத்தை இந்த பயத்தை இந்த அவர நிலையை அம்மா எங்களுக்கு சாதகமான இஸ்லாத்தை வளர்ப்பதற்குரிய இஸ்லாம் பரவுவதற்குரிய ஒரு நிலைமையாக அல்லாக்கி வைப்பான் எனவே தான் ஒவ்வொருத்தரத்திலும் பணிவாக குரான் கட்டிக் கொள்கிறது அதிகமாக செய்வோம் எந்த அளவுக்கு சொன்னால் குரான் சொல்லுகிறது உங்களுடைய முந்தின பின்னின பாவங்களை நாங்கள் மன்னித்து விட்டோம் ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر حضرت رسول الله ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து குர்ஆன் சொல்லுகிறது உங்களுடைய முந்தின பிந்தின பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டன சுப்ஹானல்லாஹ் அப்படிப்பட்ட நபியை பார்த்து அப்படிப்பட்ட ரசூலை பார்த்து அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய நபியை பார்த்து குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான் வஸ்தக்ஃபிர் லி ذنبك நபியே நாயகமே உங்களுடைய தவறுகளுக்கும் நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள் சொல்றாங்க ஒரு நாளைக்கு நான் நூறு பறவைகளுக்கு மேலே செய்கிறேன் நூறு பறவைக்கு மேல அத்தப்புறம் استغفر الله استغفر الله اذا جاء نصر الله والفتح ورايت الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفره الله இருந்தோம் ஹராத்தை விட்டு ஹலாலுக்கு வாங்குவோம் ஹராத்தை விட்டு ஹலாலுக்கு இது சாப்பாட்டு பொருள்ல மாத்திரமல்ல ஹராம் ஹலால் என்றது சாப்பாட்டு பொருள்ல மாத்திரமல்ல அந்த சாப்பாட்டு பொருளை வாங்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பணம் அலாலா இது எந்த பணம் மத்தியில் வாங்கின பணமா லஞ்சம் எடுத்த பணமா ஏமாந்து சம்பாதிச்ச பணமா ஒரு கொம்பதியில ஒர்க் பண்றேன் வேலை செய்யறேன் எட்டு மணித்தியால வேலை செய்ய வேண்டும் ஆனா எட்டு மணித்தியாலும் வேலை செய்ய இல்ல வேலை செஞ்சது அஞ்சு மணிக்கு சம்பளம் வாங்கி இருக்கிற எட்டு மணித்தியாலத்துக்கு அந்த சம்பளம் அறமான சம்பளம் வயலுள்ளில் முத்தப்பீன் அளவை நிறுவையில் குறைசிய மக்களுக்கு வயலுங்க நடக்கிறது கை கூடி சீக்கிரமாக இருக்கோ அந்த வருமானம் அந்த பணம் அறமானது அந்த பணம் அறமானது இதற்கும் எதை வாங்கியாலும் அறமானது அன்புக்குரிய சகோதரத்தை செஞ்ச பாவங்களுக்கு தௌபா செய்வோம் அல்லாஹ் மன்னிப்பு கேட்போம் அல்லாஹ் நுட்பமாக மீறுவோம் யார் நீங்கள் உண்மையான கலப்படமற்ற சரியான சௌபாவாக நீங்கள் சௌபா செய்யுங்கள் ஹலாத்தை விட்டுவிட்டு ஹலாலுக்கு செல்லுங்கள் இந்த சமூகம் தலையிலிருந்து வாழ முடியும் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் எங்களுக்கு ஆவியத்து கிடைக்கும் எங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிப்பட்ட சமூகமாக அல்லாஹ் சுத்தான இந்த சமூகத்தை ஆக்கி வைப்பார்கள் நம் அனைவருடைய பாவங்களுக்கும் அல்லாஹ் பாவங்களுக்கு நிச்சயமாக்குவானாக யாழ்லா என்னுடைய பாவங்களை மன்னித்தருவாயா நாங்கள் குற்றவாளிகள் யாழ்லா. எங்களுடைய சா- குற்றங்களுக்கு சாட்சி யாரும் தேவையில்லை யாழ்லா. நாங்களே குற்றங்களை ஒப்புக்கொள்கிறோம் யாழ்லா. எங்களை மன்னித்தருவாயா எங்களை மன்னித்தருவாயா எங்களை மன்னித்தருவாயா யாழ்லா எங்களை சூழ வாழக்கூடிய அத்துணை மாற்றுமத்தை சார்ந்த சகோதரர்களுக்கும் இஸ்லாமத்தை சரியாக வழங்கப்படுத்திடுவார் எந்தெந்த நாக்குகள் எந்தெந்த வாய்கள் இன்று இஸ்லாத்துக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறதோ அவர்களை இஸ்லாத்தை பற்றி பேசக்கூடிய மக்களாக்கி வைப்பாயா உனக்கு முடியும் யாருமா உனக்கு நிச்சயமாக முடியும் யாருமா நீ செய்தவிருக்கிறாயா நீ நடத்தியிருக்கிறாயா இதை என்னுடைய கண்ணால் பார்க்க ஆசைப்படுகிறோம் இதை கண்ணால் பார்க்க ஆச்சரியப்படுகிறோம் யாருலாம் அந்த நிகழ்வு எங்கள் ஈமானை கூட்டி விடுவியாள்வா அந்த நிகழ்வு எங்கள் ஈமானை கூட்டி விடுவியாள்வா இந்த உலகத்தில் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்களோ இஸ்லாத்துக்கு எதிராக எழுதிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இஸ்லாத்தை பற்றி பேச எது சௌபிச்சி வகையாள்வா அவர்களுக்கு இதாயிரத்தி ஆமா சிறுபயா இதாயிரத்தி ஆமா சிறுபயா நம் அனைவர்களையும் அதற்கு காரணம் பயாகம் The more lectures, visit slhub.com.